सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः यद्यनीशो धारयितुं मनो ब्रह्मणि निश्चलं मयि सर्वाणि कर्माणि निरपेक्षः समाचर பகவான் உத்தவருக்கு தொடர்ந்து உபதேசம் பண்ணுகிறார் எதி பிரம்மணி மயி நிச்சலம் மனஹா தாரயித்தும் அனீஷா பவதி தர்ஹி சர்வாணி கர்மாணி நிரபேக்ஷா சன் சமாச்சர இப்படி அன்வயம் பண்ணணும் எதி எதின்னு சொன்னால் ஒருவேளை பிரம்மணி மயி பிரம்மஸ்வரூபமான என்னிடத்தில் நிச்சலம் மனஹா தாரயித்தும் இல்லாட்டி மனஹா நிச்சலம் தாரயித்தும் மனசை அசையாமல் செலுத்துவதற்கு வைப்பதற்கு அனீஷா முடியவில்லை என்றால் மனசை பகவானிடத்தில் ஒருவேளை வைக்க முடியலன்னு சொன்னால் சர்வாணி கர்வாணி உனக்குன்னு விதிக்கப்பட்ட சமூக கடமைகள் தனிப்பட்ட வாழ்க்கை கடமைகள் இவற்றையெல்லாம் சம் ஆச்சார நன்றாக கடைப்பிடிப்பாய் ஆக ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டால் நிரபேக்ஷா பல நிரபேக்ஷா இந்த அர்த்த காமங்கிற லௌகிக பலனை சார்ந்திராமல் பண்ணணும் சித்தசுத்தி வேணும் ஞான பிராப்தி மோட்ச பிராப்தி வேணுங்கிற எண்ணத்தோடு பண்ணணும்னு அர்த்தம் மறுபடியும் பிறப்புக்கு காரணமான அர்த்தகாம பலன்களை விரும்பக்கூடாது அதை சார்ந்திராமல்ங்கிறார் நிரபேக்ஷா சமாச்சர சமயக் ஆச்சர பகவத்கீதையில் கூட பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பார்க்குறோம் பகவான் வந்து நிர்குண பிரம்ம உபாசனை பண்ண முடியலன்னா விஸ்வரூப உபாசனை விஸ்வரூப உபாசனை பண்ண முடியலன்னா ஏக்கரூப உபாசனை ஏக்கரூப உபாசனை பண்ண முடியலன்னா கர்மயோகம் இல்லாட்டி கர்மபல தியாகம்னு சொல்லுவார் நிஷ்காம கர்ம உபாசனா அப்புறம் இல்லாட்டி சகாமன்னு சொல்லுவார் அத சித்தம் சமாதாத்தும் நசக்னோஷி மயி அபியாச யோகேன ததா மாமிச்சாப்தும் தனஞ்சய அபியாசேப்பியசமர்த்தோசி மத்கர்ம பரமோபவ மதர்த்தமபி கர்மாணி குருவன் சித்தி மவாப்சியசி அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கிறத ஞாபகப்படுத்திக்கணும் அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார் சர்வாணி கர்மாணி நிரபேட்சா சமாச்சாரம் இது ஈஷாவாஸ்வபனிஷத்துலையும் அப்படி தான் வருகிறது ஞான யோகத்தில் இருந்து பிரம்ம ஜானத்தினால மோட்சத்தை அடைய முடியலன்னா கர்மயோகத்தையாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி முதல் ரெண்டு மந்திரம் வரும் அது மாதிரி ஆரம்பத்திலருந்தே சொல்லின்னு இருக்கார் பகவான் ஆக பிரம்ம ஜானம் பிரம்ம தியானத்தில் மனசை செலுத்த முடியலன்னா பிரம்ம பக்தியோட நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தர்மானுஷ்டானங்களை பலாபேட்சை இல்லாமல் அர்த்தகாமங்கிற பலாபேட்சை இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயம் यद्यनीशो धारयितुं நிச்சலம் மயி சர்வாணி கர்மாணி நிரபேக்ஷமாச்சர